والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد لهن مثل الذي عليهن بالمعروف وقال النبي صلى الله عليه وسلم الدنيا كلها متاع خير متاع الدنيا المرأة الصالحة أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல ஷானஹு தாலாவிற்கே உரித்தாகுக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாவியங்கள் தவ தாபியங்கள் சுகதாக்கள் சாலிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக கண்ணியத்திற்கும் இறை நேசத்திற்கும் அல்லாஹுவின் நிலடியார்களே இன்றைய தலைப்பு இஸ்லாம் வழங்கும் பெண்ணுரிமை அன்பிற்குரியவர்களே உலகத்திலே இஸ்லாம் அதுவும் குறிப்பாக இஸ்லாம் என்பது ஆதம் அலி இஸ்லாம் காலத்திலிருந்தே இருக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தோன்றியதற்கு பிறகுதான் இந்த சமூகம் பெண்களுக்கான உரிமையை கண்டது அதற்கு முன்பதாக ஒவ்வொரு நாடும் பெண்ணை ஒவ்வொரு விதமாக நடத்திய வரலாறுகள் உண்டு அடிமைகளாக போகப் பொருட்களாக பொம்மைகளாக சைத்தானின் மாறு வேடமாக உலகத்திலே வாழக்கூடாத ஒரு பிறப்பு என்று இப்படி பெண்களை அடிமைப்படுத்தி நசுக்கி வாழ்ந்த காலத்தில் பூமான் நபிகள் கோமான் சதன்னாக அலைஹி செல்ல மன்னவர்கள் உலகத்திலே தோன்றி நுபுவத்தை அடைந்ததற்கு பிறகு லட்சியமாக கொண்டு பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள் தேவையோ அத்தனை உரிமைகளையும் பெருமானார் வழங்குகிறார்கள் பிறப்புரிமையிலிருந்து வாழ்வுரிமையிலிருந்து பொருளாதார உரிமையிலிருந்து சொத்துரிமையிலிருந்து அரசுரிமையிலிருந்து வாக்குரிமையிலிருந்து எல்லா உரிமைகளையும் கொடுத்து உமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி இந்த பெண் இனத்தை காத்தார்கள் அதில் குறிப்பாக இப்பொழுது உங்களிடத்திலே சொல்ல இருப்பது வாழ்வுரிமை பெண்கள் வாழவே கூடாது என்று சொன்ன காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களை எப்படி வாழ வைத்தார்கள் இன்றைக்கும் உலகம் அசந்து போய் பார்க்கிறது நாயகத்தினுடைய காலத்தின் பெண்களை சாபிய பெண்களை பார்க்கிற பொழுது இன்றைக்கு உலகம் அசந்து போய் நிற்கிறது பெருமானார் அன்று சொன்னார்கள் உலகம் முழுக்க இன்ப பொருட்கள் நிறைந்த இடம் அத்துன்யா குல்லுஹா மத்தா கைரு மத்தா இத்துன்யா உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் விட சிறந்தவள் அது மர்அத்து சாலிஹா நல்ல பெண் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நூல் அஸ்அதுல் மர் ஃபில் ஆலம் இன்றைக்கு அரபுலகத்திலே அதிக விற்பனையாகிற நூல்களில் எதுவும் ஒன்று பெருமானார் வந்ததற்கு பிறகு அவர்கள் காலத்திலே உருவாக்கிய பெண்களை ஒரு பத்து அமைப்புகளாக பிரிக்கிறார்கள் ரோஜாவை போன்ற பெண்கள் தங்கத்தை போன்ற பெண்கள் உயர்ந்த பெண்கள் ஆபரணங்களை போன்ற பெண்கள் பிளாட்டினங்களை போன்ற இன்றைக்கு சொல்வதாக இருந்தார் பிளாட்டினங்களை போன்ற பெண்கள் மரகத பெண்கள் மாணிக்க பெண்கள் பவள பெண்கள் நீலோபள பெண்கள் கோமேதக பெண்கள் தனித்தனியாக பிரித்தெழுதுகிறார்கள் நாயகத்தினுடைய காலத்தில் வாழ்ந்த பெண்களை பிரித்து இஸ்லாம் இது போன்ற பெண்களை அன்றிருந்து இன்று வரை உருவாக்குகிறது வாழ வைக்கிறது என்கிறார்கள் அந்த நூலின் சாணத்தை தான் இப்பொழுது உங்களுக்கு நான் தர இருக்கிறேன் ஒவ்வொரு பெண்ணுக்கும் மூன்று தன்மைகளை குறிப்பிடுகிறார்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் எந்த வகை பெண்களாக இருக்கிறார்கள் மனைவியாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும் சகோதரியாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் இந்த பத்து வகையில் எந்த வகை என்பதை நாமே ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அதல்ல முதல் வகை பெண்கள் அல் வர்தா ரோஜாவை போன்ற பெண்கள் இவர்களுக்கு மூன்று தன்மைகள் இருக்கும் அதுல முதல் தன்மை தக்தீமுல் மாலி அல சோத் கணவன் கஷ்டப்படுகிற பொழுது தன்னுடைய பொருளாதாரத்தை எடுத்து கொடுப்பாள் எங்க நீங்க இத வச்சு வாழ்க்கையில் முன்னேறுங்கள் என்று சொல்லுவாள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே கணவர் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுவின் மனைவி வருகிறார்கள் நபியே நாயகமே என்னிடத்திலே பொருளாதாரம் இருக்கிறது நாயகமே என்னுடைய கணவனுக்கு நான் கொடுத்தால் அது நன்மையில் சேருமா என்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா நன்மையிலேயே சிறந்த நன்மை உன் கணவனுக்கு கொடுப்பது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கொடுத்தால் ரோஜாவின் இனத்தை சார்ந்த பெண்கள் இன்றைக்கு நம்ம வீட்டுல கொடுப்பாங்களா கோயம்புத்தூர்ல எல்லாம் கொடுத்துருவாங்க நான் வேற ஊரை சொல்றேன் வியாபாரத்திலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது ஒரு ஐந்து பவுன் நகையை கொடு பின்னால் வாங்கி தருகிறேன் பின்னாலும் கிடையாது முன்னாலும் கிடையாது வர முடியாது உங்க வேலையை பாருங்க வர்தாவுக்கு இரண்டாவது தன்மை லா யஹ்ஷல் லா அவள் அமடலகா ஆகிரத்தை பற்றி ஒரு காலமும் மறக்க மாட்டாள் ஆகிரத்தினுடைய சிந்தனையில் இருப்பாள் ஒரு பக்கம் கணவனை கவனிப்பாள் மறுபக்கம் ஆகிரத்தின் சிந்தனையில் இருப்பாள் வரலாற்றில் ஒரு செய்தி உண்டு ஹவுலா து தரிபா ஆயிஷா ஆச்சரியப்படுவார்களாம் நாயகமே இப்படி ஒரு பெண் வணங்குகிறார் நாயகமே ஆயிஷா நாயகி எவ்வளவு பெரிய இபாதத்து நாயகமே இப்படி ஒரு பெண்ணை பார்த்ததில்லை எப்பொழுதும் இபாதத் ஆகிரத்தின் சிந்தனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் கவுலா கொஞ்சம் இபாதத்தை குறைத்துக் கொள்ளம்மா இவ்வளவு தூரம் செய்தால் அல்லாஹ் சடைவடைய மாட்டான் நீ சடைவடைந்து விடுவாய் அம்மா கொஞ்சம் இபாதத்தை குறைத்துக்கொள் என்று பெருமானார் சொல்லுகிற அளவிற்கு ஆகிரத்தின் சிந்தனை கொண்டவளாக இருந்தார்கள் இன்றைக்கு நம்முடைய வீட்டிலே கொஞ்சம் இபாதத்தை கூட்டிக்கம்மா இந்த நிலை தானே இருக்கிறது ஃபஜ்ரை பல நாள் பார்க்காமல் இருக்கிறாய் கொஞ்சம் இபாதத்தை கூட்டிக் கொள்ளம்மா என்று சொல்லுகிற சூழல் வர்தாவுக்கான மூன்றாவது அடையாளம் துர்ஹமுல் அஃபா பலவீனமானவர்களிடத்திலே இரக்கமாக நடப்பாள் வீட்டில் மாமியா மாமனார் குழந்தைகள் பலகீனமானவர்கள் வருகிற ஏழைகள் இவர்களிடத்திலே இணக்கமாக நடப்பாள் இந்த மூன்று தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ இந்த பெண்மணிகள் வர்தா ரோஜா என்ற இனத்தை சார்ந்தவர்கள் பெண்களுக்கு வாழ்வே இல்லை என்று சொன்ன காலத்திலே ரோஜாவின் அளவிற்கு இஸ்லாம் உயர்த்தி அதற்கான மூன்று தன்மைகளை சொல்கிறது இப்படி வாழ்ந்தார்கள் அடுத்து பிளாட்டின வகை பெண்கள் தங்கத்தை விட விலமதிப்புள்ள பெண்கள் யார் இந்த பெண்கள் இவர்களுக்கும் மூன்று தன்மைகளை குறிப்பிடுகிறார்கள் என்ன மூன்று தன்மை முதலாவதாக லா தம்புர் அன்ன துன்யா கமுலத்திரி அகதின் உலகம் இருக்கிறதே யாருக்கும் பரிபூரணமாக கொடுக்கப்படாது என்று விளங்குவாள் உலகத்தை பரிபூரணமாக அடைந்தவர்கள் உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா உலகத்தில் இருக்கிற எல்லா நியமத்துக்களும் எனக்கு கிடைத்து விட்டது என்று சொல்பவர்கள் உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா எல்லா சுகத்தையும் உலகத்தில் இருக்கிற அத்தனை இன்பத்தையும் நான் அடைந்து விட்டேன் என்று சொல்லுகிற தகுதி உலகத்திலே பில்கேட்ஸுக்கும் இல்லை காசு வளங்கள் இருக்கலாம் ஆனால் ஆரோக்கியம் இருக்குமா நிம்மதி இருக்குமா எல்லா நியமத்துக்களையும் பெற்றவர்கள் யாரும் இல்லை இதை உணர்ந்து கணவனுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டாள் அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்க என்றெல்லாம் சொல்ல மாட்டாள் சில கணவன்மார்க்க கூட்டிட்டு போகும்போதே கொடையை பிடிச்சு கூட்டு போவான் ஏன்னா கடைவீதியை கூடாதுங்க பரிசு ரொம்ப கோமா ஸ்டேஜில் இருக்கும் அதனால அப்படியே கொடை பிடிச்சு கூட்டிட்டு போற ஆட்கள் எல்லாம் நம் சமுதாயத்தில் உண்டு அவளே புரிந்து நடப்பாள் இரண்டாவதாக அந்த சபாயிக்கா பிளாட்டின பெண்களுக்கான அடையாளத்தை சொல்லுகிற பொழுது அந்த பெண்கள் தக்கூலுக்க நகலா ஆலியத்தலிக்குமா தேனீக்களை போன்று உயர்ந்த லட்சியவாதியாக இருப்பார்கள் இந்த தேனீக்கள் இருக்கிறதே கண்ட பூக்களில் அமராது அசுத்தத்தில் அமராது ஈக்களை போன்று அமராது தேவையான நேரத்திலே தேவையுள்ள தேனை மட்டும் எடுத்து வந்து சேகரம் செய்து அதுக்கும் பயனை கொடுத்து சமூகத்திற்கும் பயனளிக்கும் இப்படி தேனியின் சிந்தனை கொண்டவளாக இருப்பாள் உம்முக்குல்சும் லட்சியவாதி உம்முக்குல்சும் பதினாறு வயது சிறுமி புகாரையிலே பதிவான ஆதீஸ் பெருமானார் மதீனாவில் இருக்கிற பொழுது மக்காவில் இருந்து புறப்பட்டு செல்கிறார் தன்னந்தனியாக செல்கிறார் ஏகத்துவத்தை நெஞ்சிலே எடுத்துச் செல்கிறார் அந்த பெண்ணினுடைய ஹிம்மத் அந்த பெண்ணினுடைய கடுமையான குணம் கடுமையான எண்ணம் எப்படி இருந்தது பெருமானாரை பார்க்காமல் நாம் இறந்துவிடக் கூடாது என்று தன்னந்தனியாக மக்காவிலிருந்து முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று ஹுமான் நபிகள் கோமான் செல்லம் லாஹு அலிவசல்லம் அன்னவர்களை சந்திக்கிறார் ஒப்பந்த காலம் மக்காவில் உள்ளவர்கள் மதினாவிற்கு செல்லக்கூடாது மதினாவில் உள்ளவர்கள் எல்லாம் மக்காவுக்கு வரலாம் என்று ஒப்பந்தம் செய்யப்பட்ட காலத்திலே அந்த பெண்மணி சென்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அம்மா ஒப்பந்தத்தை மீற முடியாத அம்மா சென்று விடு என்று பெருமானாரை ஒதுக்குகிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பெண்ணுடைய இம்மத்தை பாராட்டுகிறான் பாராட்டி நபியே நாயகமே நபியே நாயகமே அந்த பெண்ணை நீங்கள் திருப்பி அனுப்பி விடாதீர்கள் நாயகமே என்று சொன்னால் அந்த பெண்மணியினுடைய இம்மத் தேனியின் இம்மத் ஆட்கள் கொண்ட பெண்மணி நம்ம வீட்டில் அப்படி இருக்கிறாம அந்த ஹிம்மத் மார்க்கத்தை கடைபிடித்து ஆக வேண்டும் என்ற ஹிம்மத் இருந்தால் பிளாட்டின வகை மூன்றாவது சபாஹிக்காவுக்கு அடையாளம் தம்சகு துமு அஹா பிஹுசுனில் அந்திவில்லா கொஞ்சம் கஷ்ட நஷ்டம் ஏதாவது வந்தா கண்ணீரை சிந்தி அல்லாஹவின் மீது நல்லெண்ணம் கொள்ளுவாள் பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வந்துருச்சு இவளுக்கு காய்ச்சலாக இருக்கிறது அல்லது கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது ஒருவர் மாத்தி ஒருவர் நம்ம வீட்டு பெண்களாக இருந்தால் இறைவன் நம்ம மட்டும் சோதிக்கிறான் பக்கத்து தனியா எப்படி நல்லா இருக்கிறான் அந்த வீட்டுக்கெல்லாம் கஷ்டம் வந்தா என்ன அவ்வளவு காசை வச்சுக்கிட்டு சும்மா மூட்டை கட்டி வச்சிருக்கிறான் அவனுக்கு கஷ்டம் வந்தா எந்த ஆஸ்பத்திரியில வேண்டாலும் போய் பார்க்கலாம் ஆனால் ரபுல் அலமின் கண்ணே தெரியாதா நம்மைத்தான் தான் பார்த்துக் கொண்டே இருப்பானா என்று அல்லாஹுவை புலம்பாமல் கஷ்டம் வருகிற பொழுது ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை கொண்டவளாக இருந்தால் தன்னுடைய கண்ணீரை துடைப்பால் அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் கொண்டு இவள் பிளாட்டின ஹன்சா இஸ்லாமிய வரலாற்றிலே வீரமங்கை ஹன்சா போர்க்களத்திற்கு செல்லுகிற பொழுது தன்னுடைய நான்கு பிள்ளைகளை அழைத்து சென்று என் அன்பு மகன்களே உங்களை நான் வீரனாக வளர்த்திருக்கிறேன் உங்களை நான் கோழையாக வளர்க்கவில்லை இறைவனுக்காக நீங்கள் போருக்கு செல்லுங்கள் ஒரு காலமும் கோழையாக திரும்பாதீர்கள் நீங்கள் ஷஹீதாக வேண்டும் அதை கண்டு நான் பார்க்க வேண்டும் கண்ணீர் சிந்தி என் பிள்ளையை ரபுலாலமீனே உனக்காகவும் உன்னுடைய அறிவுக்காகவும் கொடுத்திருக்கிறேன் ரப்பே என்று நாளை மறுமையிலே நான் நான்கு ஷஹீதுகளுக்கு என்று இருந்தாலே ஹம்சா இந்த பெண்ணை போன்றிருக்க வேண்டும் தம்சகுதும் தம் பிள்ளையை இழந்த எவ்வளவு கஷ்டம் இருக்கும் ஆனாலும் அல்லாவுக்காக கொடுத்த பெண் அன்புக்குரியவர்களே இந்த தன்மைகள் மீண்டும் யாருக்கு இருக்கிறதோ இவர்கள் பிளாட்டின பெண்கள் மூன்றாவதாக மார்க்கம் சொல்லுகிறது அத்தஹப் அல் மர்அத்து தஹபா தங்க இனத்தை சார்ந்த பெண்கள் இன்னைக்கு ஒரு கிராம் தங்க என்ன விலைக்கு விக்குது தங்க இனத்தை சார்ந்த பெண்மணிகள் உலகம் வாழ்வே பெண்ணுக்கு இல்லை என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் தங்க இனத்தை சார்ந்த பெண்களை சமூகத்திற்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் யார் அந்த தங்க இனத்து பெண்கள் தன்னுரு நுசூச ஐயா அவளுக்கு மூன்று அடையாளம் தன்னுரு நுசூச ஐயா அந்த பெண்மணி குரான் அதீசை பார்த்து அமல் செய்வாள் நடப்பாள் மனம் போன போன போக்குல போக மாட்டா குரான் என்ன சொல்கிறது ஹதீஸ் என்ன சொல்கிறது பெருமானார் என்ன சொல்கிறார்கள் சஹாபிகளினுடைய வாழ்க்கை சஹாபியத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று பார்த்து பார்த்து அமல் செய்வார் லரபல்லாஹு மசலல் லில்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களுக்கு இந்த அல்லாஹ் ஒரு பெண்ணை உதாரணம் காட்டுகிறான் இம்ரஅத்தை ஃபிரௌன் கொடியவன் ஃபிரௌன் انا ரப்புக்கும் லாலா நான் தான் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த ஃபிரௌனின் மனைவியை அல்லாஹ் முஃமினாக ஆக்கி உலாவரச் செய்தார் இதுதான் அல்லாஹ் அரண்மனையிலேயே கொடுங்கோலன் நாட்டப்பு என்று சொன்ன அந்த மாளிகையில் அல்லாஹ் ரபுல் ஒரு ஈமான் கொண்ட பெண்ணை உலகத்திற்கு உதாரணம் காட்டுகிறார் ஆசியா உலகத்திற்கு உதாரணம் நபியினுடைய மனைவி நபியின் மனைவி முக்மீனாகவில்லை என்று அல்லாஹ் லூத்தலை இத்தலாத்தினுடைய மனைவியை உதாரணமாக காட்டுவார் இந்த உதாரணங்களை கொண்டு படிப்பினை வருவாள் இவதான் தங்கை இனப்பெண் இன்றைக்கு நம்ம பெண்கள் குரான் எடுத்து பார்த்தது உண்டா பாத்திகாவுக்கு மட்டும் குரான் எடுக்கப்படும் அந்த பொட்டுக்கல்ல இல்லைன்னாக்கா அவங்களுக்கு ஜீர்ணிக்க முடியாது பாத்தியாவுக்கு கண்டிப்பா பொட்டுக்கல்ல வந்துதான் ஆகணும் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் குரானை எடுத்து அதிலிருந்து படிப்பினை பெறுகிற அதீசை எடுத்து அதிலிருந்து படிப்பினை பெறுகிற பெண்களாக இருப்பார்கள் முதல் அடையாளம் இரண்டாவதாக துசீலுல் குரப இதுமில்லா கஷ்டத்தை அல்லாஹுவினுடைய அனுமதியை கொண்டு நீக்கிக் கொள்வாள் கஷ்டம் வருகிற பொழுது தன்னையே அல்லாஹ் விடத்திலே ஒப்படைத்து விடுவாள் எல்லோரும் சுற்றி நின்று பார்க்கிற பொழுது முதல் முதலிலே இஸ்லாத்திற்காக தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருந்தவர் யார் தெரியுமா சுமையா ரலியல்லாஹு தஆலா காபாவுக்கும் முன்னால் அபூஜகில் எல்லோரையும் நிறுத்திக் கொண்டு எல்லோரையும் நிறுத்திக் கொண்டு சுமையாவை அழைத்து அவரின் கணவரையும் அழைத்து பிள்ளையையும் முன்னால் நிற்க வைத்து பிள்ளை பார்க்கிற அமைப்பிலே உற்றார் உறவுகள் ஊரார் அத்தனை பேர்களும் பார்க்கிற அமைப்பிலே ஒரு பெண்மணியினுடைய ஒரு பெண்மணியினுடைய மர்மஸ்தானத்தில் அம்பை எறிந்து கொண்டார் இஸ்லாத்திற்காக முதல் முதலில் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்த வீரமங்கை சுமையா அந்த சுமையா இறக்கிற கூட அல்லாஹாக அகத் அல்லாஹ் அகத் அகத் என்று சொல்லிக்கொண்டே உயிரை கொடுத்தார்களே தசீருல் குறவை இத்னில்லா அத்தனையும் அல்லாவுக்காக அர்ப்பணிப்பவர்கள் இந்த பெண்கள் தங்க இனத்தை சார்ந்தவர்கள் மூன்றாவதாக முத்த முத்தசத்திகா தன்னிடத்தில் இருப்பதை தர்மம் செய்கிற குணமுள்ளவர்களாக இருப்பார்கள் முத்த முத்தசத்திகா பெருமனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஜைனபுக்கு மட்டும் தூள் எதுன்னு பேர் வச்சிருந்தாங்க கொஞ்சம் கை நீளமானவள் போய் பொம்பளை எல்லாம் கையை அளந்து பார்த்துச்சான் மனைவிமார்கள் எல்லாம் ஒன்பது மனைவி ஒன்றாக இருந்தார்கள் அவங்க எல்லாம் போய் கையை அளந்து பார்த்தாங்களா யார் கை கொஞ்சம் நீளமா இருக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை நீளமானவர்கள் என்று சொல்லுகிறார்களே யார் கை நீளமாக இருக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது உண்மையிலேயே ஜைனபின் கைதான் நீளமாக இருந்தது ஆனால் பெருமானார் சொன்ன அர்த்தம் அதுவல்ல அதிகமாக தருவம் செய்பவர்கள் உலகத்தினுடைய பெண்மணிகள்ல ஹதீஜா அலி அல்லாவுக்கு பிறகு அதிகமாக தர்மம் செய்தது யார் என்றால் ஜெயிலப் அலி அல்லாஹு தர்ம சிந்தனை கொண்டவனாக இருப்பாள் இந்த மூன்று தன்மையும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவள் தங்கையின பெண் நான்காவது வகை அல் உக்கூத் விலை உயர்ந்த ஆபரண பெண்கள் நகையாக ஒரு பெருளை செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னாக்க அது பேர் உக்கூதுன்னு சொல்லுவாங்க அரபியில் ஆபரண பெண்கள் இவர்களுக்கும் மூன்று அடையாளம் இருக்கிறது அன்புக்குரியவர்களே மார்க்கம் அழகாக சொல்லி காட்டுகிறது யார் அந்த பெண்மணி தெரியுமா அல்லா அல்லாஹ் கொடுத்திருக்கிற அன்பளிப்புகளை எண்ணி பார்ப்பாள் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நியமத்தை கொடுத்திருக்கிறான் தாயாக ஆக்கியிருக்கிறான் இஸ்லாத்தினை பிறக்க வைத்திருக்கிறான் பெருமானாரின் உம்மத்தாக நம்மை பிறக்க வைத்திருக்கிறார் நம்மை இவ்வளவு உயர்ந்தவனாக பிறக்க வைத்திருக்கிறான் நமக்கு கீழே என்னென்ன இருக்கிறார்கள் அதை எல்லாம் விட மேலாக பிரபுல் நம்மை உருவாக்கி இருக்கிறானே என்று அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்துக்களை நினைப்பார் முஸ்லமா அடி அல்லாஹுத்தர ஒவ்வொரு நாளும் அழுவார்களாம் அபுசலமா இறப்பதற்கு முன்பதாக ஒரு அதிசை சொல்லுவார் ஏதாவது கஷ்டம் வந்தால் இன்னால் இல்லாத இன்னா இலைகி ராஜிகும் ஓதிக்கொள்ளம்மா ஓதிக்கொண்டு அல்லாஹ் இதைவிட கயிறை தர வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளம்மா என்று சொல்லி போர்க்களத்திற்கு சென்றவர் மௌத்தாகி விடுவார் இவர்கள் இன்னாரில்லாகி ஓதி அல்லாஹ் இதை விட கயிறை தர வேண்டும் என்று துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த ஞாபத்துக்களை கணவன் சொன்ன முறையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பெருமானாரே ஆள் அனுப்பி நான் உன்னை மனமுடித்துக் கொள்ளுகிறேன் என்கிறார்கள் அப்பொழுதுதான் நினைத்து பார்க்கிறார்கள் அந்த துவாவினுடைய அர்த்தத்தை புரிகிறார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலே நாம் ருஜு ஆகிவிட்டால் முன்னால் உள்ள கணவனை விட சிறந்த பெருமானாரை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறார் அல்லாஹ் கொடுத்திருக்கிறே அன்பளிப்புகளை நினைத்து நினைத்து அழுவார்களாம் உம்மு சலமா அல்லாஹ்வினுடைய அன்பளிப்புகளை நினைப்பவளாக இருப்பாள் இரண்டாவதாக தங்குரு இல சஹாப் வலா தங்குரு இல துராப் மேலே நான் பார்ப்பான் கீழே பார்க்க மாட்டேன் இடத்திலே கேட்பாள் அகிலத்தின் மனிதர்களிடத்தில் கேட்க மாட்டார் அத்தாட்ட கூட கேட்க மாட்டா வரலாற்றில் ஒரு செய்தி உம்ம ஐமன் சகாபிய பெண்களில் ஒரு வீரமங்கை பாடிவன பகுதிகளை பயணம் செய்கிற பொழுது கடுமையான தண்ணீர் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார் ரப்புலா ஆலமீனே உன்னை தவிர நான் யாரிடத்திலும் வாழ்க்கையில் கேட்டதில்லை ரப்பே நீதான் எனக்கு தண்ணீரை கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் நான் மாண்டு போய்விடுவேன் வரலாறு சொல்லும் வானத்திலிருந்து ரெண்டு ரிவாயத் இருக்கிறது வானத்திலிருந்து மழை பொழிந்து அவங்க அந்த பெண்மணி இருக்கிற இடத்திலே மட்டும் மழை பொழிந்து தாகத்தை தீர்த்தது இன்னொரு வரலாறு கயிற்றோடு வாளியோடு ஒரு கயிறு இறங்கியது அந்த வாளியிலிருந்து தண்ணீரை குடித்து தாகம் தீர்த்தார்கள் அதற்கு பிறகு மூத்து வரை தாகமே எடுக்கவில்லை அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் இந்த பெண்மணியினுடைய ஹிம்மத் எப்படி இருந்திருக்க வேண்டும் மூன்றாவது இந்த ஆபரண பெண்ணுக்கான அடையாளம் அல்லாவுக்காக தன்னை அர்ப்பணிப்பாள் அர்ப்பணிப்பு சிந்தனை கொண்டவளாக இருப்பாள் ரவுடாளமே எதை செய்வராக இருந்தாலும் செய்து கொள்ளட்டும் என்ற அர்ப்பணிப்பு சிந்தனை உள்ளவளாக இருப்பாள் இந்த மூன்று தன்மையும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவள் ஆபரண ஆபரண இனத்தை சார்ந்தவள் ஐந்தாவது வகை கொண்டிருக்கிறது அல் அஸ்ஜத் பவள பெண்கள் இன்றைக்கு பவளம் விற்கிற வேலை எவ்வளவு இஸ்லாமியர்களில் இப்படியும் வாழ்ந்தார்கள் பவள இனத்தை சார்ந்தவர்களாக வாழ்ந்தார்கள் யார் அந்த பவள பெண் துவசி உல் அவுக்காத்த அலல் வாஜிபா நேரத்தை கணித்து வீணாக்காமல் செலவழிப்பார் நம்முடைய வீட்டு பெண்மணிகள் எல்லாம் வீணாக்காம சீரியலில் செலவழிப்பவர்கள் ஏழு மணியிலிருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் தராவிகள் எல்லாம் அப்புறம் பார்க்கலாம் முன்னால் பார்ப்பது எல்லாம் சீரியல் நான் கோவை பெண்களை சொல்லவில்லை அவங்கள தொழுதுதான் அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் துவசி அஸ்மா பின் ரலி அல்லாஹு தாலாவினுடைய வரலாறுகளை கொஞ்சம் நீங்கள் புரட்டினால் தெரியும் அஸ்மா பின் பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா மக்காவிலிருந்து தாயிஃபுக்கு ஹிஜ்ரத் செய்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டு ஈமான் கொண்ட பெண்மணி ஒரு நேரத்தை கூட ஒரு லஹலா ஒரு நிமிடத்தை கூட அந்த பெண்மணி வீணாக்கியதில்லை உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள் அஸ்மா உம்மை விட எங்களுக்கு தான் சிறப்பு அதிகம் ஏன் தெரியுமா நாங்கள் ரசூலோடு ஹிஜ்ரத் செய்தவர்கள் நீ என்னமா தாயிஃபுக்கு போனேன் நாங்கள் ரசூலோடு ஹிஜிரத்தை செய்தவர்கள் வந்ததே கோபம் நேரா புர்கா போட்டு ரசூல்லாட்ட போயிட்டாங்க நாயகமே ஒரு நிமிடம் கூட வீணடிக்காமல் நான் அல்லாஹ்வோடும் ரசூலின் பிரியத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னவோ உமர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவருக்குத்தான் ஹிஜ்ரத் செய்த நன்மையா எங்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்கிறாரே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணினுடைய பேச்சை கேட்டு அம்மா அந்தி சாஹிபத்துல ஹிஜ்ரத்தை உமருக்கு ஒரு ஹிஜ்ரத்தின் நன்மை என்றால் உனக்கு ரெண்டு ஹிஜ்ரத்தின் நன்மை அம்மா நான் அந்த பெண்மணி எப்படி நன்மையிலே ஆர்வம் கொண்டிருந்தார்கள் நம்முடைய வீட்டு பெண்மணிகள் நன்மையிலே ஆர்வம் கொண்டிருக்கிறார்களா இரண்டாவதாக பவள பெண்ணுக்கான அடையாளம் தர்க்கபு சஃபீனத்தன் நஜாத் வெற்றி என்ற கப்பலில் பயணிப்பாள் போகிற பாதை வெற்றி பாதையிலே செல்வாள் யோசித்து யோசித்து நேரான பாதையிலே செல்வாள் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எப்படி சென்றார்களோ அந்த முறையிலே செல்வார் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா எப்பொழுதுமே யோசித்து யோசித்து செல்வார்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்வார்கள் வரலாற்றிலே ஒரு செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமாவை பார்த்து அம்மா மதீனாவிலே உன்னை விட சிறந்த ஒரு பெண்மணி இருக்கிறதம்மா என்று சொல்லுகிற பொழுது அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்று பாத்திமா நாயகிக்கு ஒரு ஆசை வந்துவிட்டது என்னை விட சிறந்த பெண்மணி இருக்கிறார்களா அந்த பெண்ணை பார்த்து அது என்ன அமல் செய்கிறதோ அந்த அமலை நான் செய்ய வேண்டுமே என்ற ஆவலிலே யார் என்று கேட்கிற பொழுது அந்த தெருவில் இருக்கிற மரியம் தான் உன்னை விட சிறந்தவள் சென்றார்கள் சென்றார்கள் மரியமின் வீட்டு கதவை தட்டுகிறார்கள் அம்மா நான் பாத்திமா வந்திருக்கிறேன் பெருமானாரின் அன்பு மகள் பாத்திமா வந்திருக்கிறேன் கதவை திற என்கிற பொழுது அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என் கணவனின் அனுமதி இல்லாமல் எந்த பெண்ணையும் நான் பார்ப்பதில்லை என்று சொன்னார் ஒரு பெண்ணை பார்ப்பதற்கே கணவனின் அனுமதி கணவனின் அனுமதி இல்லாமல் எந்த பெண்ணையும் நான் பார்ப்பதில்லை நாளைக்கு வாருங்கள் நான் என் கணவனிடத்தில் அனுமதி வாங்கி வைக்கிறேன் பிறகு பார்க்கலாம் மறுநாள் தன்னுடைய மகன் அசன் அலி அல்லாவை கூட்டிட்டு போய் கதவை தட்ட நீங்கள் மட்டும் வந்திருக்கிறீர்களா அல்லது கூட யாராவது வந்திருக்கிறார்களா என் மகன் ஹசன் அலி வந்திருக்கிறார்கள் உங்களுக்கு மட்டும் நான் அனுமதி வாங்கினேன் உங்கள் பிள்ளைக்கு நான் அனுமதி வாங்கவில்லை நீங்கள் நாளைக்கு வாருங்கள் சொர்க்க தலையை திருப்பி அனுப்புகிறார்கள் கணவனுக்கு கொடுத்த மரியாதை அடுத்த நாள் பாத்திமா ரலி அல்லாஹு தாலா ஹசனோடு செல்கிறார்கள் கதவு திறக்கிறது முதல் நாள் கணவனிடத்திலே இப்படி ஹசனோடு வந்தார்கள் திறக்கவில்லை கணவன் சொன்னார் நாயகத்தின் குடும்பம் யாரோடு வந்தாலும் கதவை திறந்து கொள் கதவை திறந்து கொள் பாத்திமாவுக்கு மரியாதை கொடு என்று கணவர் சொன்னார் அதனால் உங்களுக்கு நான் அனுமதி அளிக்கிறேன் என்று அந்த மரியம் சொன்னார்களே அன்புக்குரியவர்களே நம்முடைய பெண்கள் இந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் பவள பெண் மூன்றாவது தஈசு ஃபீ கூஹின் வ தஅபுது ரப்பஹா குடிசையிலே வாழ்ந்தாலும் ரப்பை நினைத்து வாழ்வாள் குடிசையிலே வாழ்ந்தால் கூட ரப்பல் எனக்கு குடிசையை கொடுத்திருக்கிறான் தெருவோரத்தில் எத்தனையோ பேர்கள் படுத்திருக்கிறார்களே அதை விட என்னை சிறப்பாக வாழ வைத்திருக்கிறார் என்று எந்த பெண்மணி நினைத்து வாழ்கிறாளோ அந்த பெண்மணி பவள இனத்தைச் சார்ந்தவர் வரலாறுகளிலே பார்க்கிறோம் ராபியத்தில் பசரியா என்ன இருந்தது வீட்டில ராபியத்துல் பசரியாவினுடைய வீட்டில ஒரு பானை இருக்குமாம் ஒரு துணி இருக்கும் அதை திருடுறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கலாம் அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் ஒரு பானை ஒரு துணி அது இறைநேகருடைய தெரியாம உள்ள வந்துட்டான் திருடியாச்சு ராபியத்துல் பசரியா புடிச்சு நீ எடுத்துட்டு போ நான் வேணான்னு சொல்லல எடுத்துட்டு போ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இது எனக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறான் என்று நினைக்கிறேன் எனவே அல்லாஹ் இது எனக்கு வேண்டாம் என்று சொன்னால் நான் திருப்தி அடைய தயாராக இருக்கிறேன் ரெண்டு ரக்கா தொழுதுட்டு எடுத்துட்டு போ திருடனுக்கு ரெண்டு ரக்கா தொழுதுட்டு எடுத்துட்டு அவன் தக்வீர் கட்டி தொழுகையிலே நிற்கிற பொழுது ராபியாவும் தக்வீர் கட்டி சஜிதாவிலே விழுந்தார்கள் ரபுலாலமீனே ஒரு திருடனை உன் சன்னிதானத்தில் நான் கொண்டு வந்து நிறுத்திவிட்டேன் ஒரு திருடனை உன் சன்னிதானத்தில் நான் கொண்டு வந்து நிறுத்திவிட்டேன் இனி அவனை திருத்துவது உன் பொறுப்பு நான் என் பொறுப்பிலிருந்து உனக்கு கொடுத்து விட்டேன் முக்கல்லிவன் குழு உள்ளத்தை மாற்றி அமைக்கிற ரப்புல் அவன் உள்ளத்தை மாற்று சலாம் போது பெரிய வழி உள்ள அவன் மாறிட்டான் இந்த பெண்கள் பவள பெண்கள் ஆறாவது ஒரு வகை பெண் அந்நாளி முத்து வகை பெண்கள் பெண்களை எப்படியெல்லாம் உருவாக்கி இருக்கிறது பெண்களுக்கு வாழ்வே இல்லை என்கிற பொழுது தங்கமாக வைரமாக முத்தாக வைடூரியமாக இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் பெண்களை உருவாக்கி தருகிறது யார் அந்த முத்துகின பெண்கள் தக்குபலு நியமத்தை தஸ்குருகா அல்லாஹ் கொடுக்கிற நியமத்துக்களை பெற்று அதற்கு நன்றி செலுத்துவார்கள் அல்லாஹ் கொடுக்கிற நியமத்தை வேணாம் சொல்ல மாட்டாங்க அதை ஏற்றுக்கொள்வார்கள் அதற்கு நன்றி செலுத்துவார்கள் வரலாற்றிலே நிறைய செய்திகள் உண்டு பெரிய கோடீஸ்வரியாக இருந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுவினுடைய சகோதரி அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியமத்தை ஏற்று நன்றி செலுத்துகிற பெண்ணாக வாழ்ந்தார்கள் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட லுகாவை விட்டதாக வரலாறே இல்லை இரண்டாவது அடையாளம் தக்சுருல் இஸ்திஃபார் இந்த முத்து பெண்கள் இருக்கிறார்களே இவர்கள் இஸ்திஃபார் அதிகமாக செய்து கொண்டிருப்பார்கள் இஸ்திகபார்களை அதிகமாக்கிக் கொள்வார்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பார்கள் எப்பொழுதும் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் இந்த இனம் நம்முடைய வீடுகளில் இருக்கிறதா எண்ணி பார்க்க வேண்டும் மூன்றாவதாக அழகாக சொல்லுவார்கள் துருஃபா உல் பலா அபித்துவா துவாவின் மூலமாக தங்களுடைய கஷ்டங்களை நீக்கிக் கொள்வார்கள் துவாவின் மூலமாக வரலாறுகளை பார்க்கிறோம் அஸ்மார் அலி அல்லாஹுத்தாலா அமுபக்கர் அலி அல்லாஹுத்தாலாவினுடைய மகளார் அஸ்மார் அலி அல்லாஹுத்தாலா தன்னுடைய மகன் இறக்கப் போகிற தருவாயிலே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கொள்வதற்காக அழைக்கிற தருவாயிலே அம்மாவிடத்திலே வந்து ஆலோசனை கேட்கிறார் ஒரு தாயிடத்திலே மகன் வந்து ஆலோசனை கேட்கிறார் அம்மா இன்றைக்கு நான் கொல்லப்படுவது உறுதி அம்மா ஏனென்றால் அஜாஜின் படைகள் என்னை தேடி வந்து விட்டதம்மா என்ன செய்வது என்கிற பொழுது மகனே மகனே நீ கவலைப்படாதே நீ கவலைப்படாதே நீ ஷஹீதாவதைக் கண்டு நான் பெருமை கொள்ளுவேன் மகனே நான் அல்லாஹுடத்திலே பொறுப்பு சாட்டுகிறேன் மகனே உருக்கு சட்டையோடு வந்திருக்கிறார்கள் மகன் கண் தெரியாத அந்த அம்மா உன் உடம்பிலே தடவுகிறார்கள் மகனை தடவுகிற பொழுது உருக்கு சட்டை இருக்கிறது தம்பி இறக்கப் போகிற ஆட்டுக்கு இறக்கப் போகிற ஆட்டுக்கு எதற்கப்பா உருக்கு சட்டை இதையெல்லாம் கலட்டிவிடு இதையெல்லாம் கலட்டிவிடு எதற்காக உருக்கு சட்டை உனக்கு என்று சொல்லி துவா கேட்கிறார்கள் என்னை என்னுடைய மகனை நீ பழி வாங்குகிறேன் அந்த ஹஜ்ஜாஜை நான் உன் பொறுப்பிலே விடுகிறேன் என்று சொன்னார்களே தர்ஃபுல் பலா வித்வா கொலை செய்துவிட்டு தலை ஒரு பக்கம் தலை மரத்திலே தொங்குகிறது தன்னுடைய உடலை இன்னொரு பக்கம் எரிந்துவிட்டு தாயாரிடத்திலே வந்து சொல்லுகிறார் உன் மகனை நான் கொலை செய்து விட்டேன் என்று நேரடியாக அஸ்மாவிடத்திலே வந்து அஜாஜ் இவன் யூசுப் சொல்லுகிற பொழுது அந்த தாயார் விடத்திலே முறையிட்ட வரலாறுகள் நீண்ட வரலாறுகள் உண்டு ஹஜ்ஜாஜ் உன் தலையை அல்லாஹ் எடுப்பதற்கு நீண்ட காலமாகாது அல்லாஹுவை மறந்து அவன் பூமியிலே நீ செய்கிற அட்டகாசத்தை நிறுத்து என்று கண் தெரியாத ஒரு தாயார் தன்னுடைய தன்னுடைய பொறுப்பை விடத்திலே சாத்தினார்களே இந்த பெண்கள் லாளி முத்து பெண்கள் ஏழாவதாக மார்க்கம் சொல்கிறது இன்னும் சில பெண்கள் இருக்கிறார்கள் ஜபர்ஜத் வைடூரிய பெண்கள் யார் அந்த பெண்கள் அவர்களுக்கு மூன்று அடையாளங்கள் உண்டு தஜிது குள்ள உமரன் ஜதீதா ஒவ்வொரு நாளும் புத்துயிர் பெறுகிற பெண்கள் சோம்பேறித்தனம்ங்கிறது அவங்க வாழ்க்கையில இருக்காது புத்துயிராக எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருப்பார்கள் புத்துயிர் பெறுகிற பெண்கள் ஆயிஷா சித்திகார் அல்லாவின் வரலாறுகளை பாருங்கள் ஜுவைரியார் அலியல்லாவின் வரலாறுகளை பாருங்கள் எப்பொழுதுமே புத்துயிராக அவர்கள் அமல் செய்து கொண்டே இருப்பார்கள் அதே நேரத்தில் குடும்ப வேலைகளை பார்த்துக் கொண்டே இருப்பார்கள் சமூகத்தின் வேலைகளை பார்த்துக் கொண்டே இருப்பார்கள் ஒரு பக்கம் போரும் நடத்தி கொண்டிருப்பார்கள் அத்தனை வேலைகளையும் ஒன்றாக செய்து ஆயிஷா சித்திகா அல்லாஹு தாலாவை வைடூரிய பெண்கள் என்று சொன்னால் அது மிக இல்லை அதற்கு இரண்டாவது அடையாளம் லா தஜ்ஸிலில் வக்காத் சிரமங்களும் கஷ்டங்களும் வருகிற பொழுது அவர்கள் துவண்டு போக மாட்டார்கள் லா தஜ்ஸி எந்த நேரத்திலும் துவள மாட்டார்கள் வரலாற்றிலே ஒரு செய்தியை நாம் அறிந்திருக்கிறோம் ஆடு வைப்பதற்காக சென்றவர்கள் மூன்று பேர் குகைக்குள்ளே செல்லுகிற பொழுது பாறை வந்து அடைத்தது அவர்கள் பயப்படவில்லையே ஒவ்வொருவரும் செய்த நன்மைகளை சொல்லலாம் பாறை அகலும் என்று துவலாமல் நின்றார்களே அதை போன்று கஷ்டமில்லாமல் நிற்கிற பெண்களாக இருப்பார்கள் மூன்றாவது அடையாளம் தாரிஃபுர் ரஹ்மான துதுகிபுல் துதுஹிபுல் அஹ்சான் அல்லாஹ்வை அறிந்து கவலையை நீக்கிக் கொள்வார்கள் அல்லாவின் ஆற்றலை அறிந்து கவலையை நீக்கிக் கொள்வார்கள் ஹாரிசா உகது போர்க்கிடத்திலே இறந்து போகிறார் சின்ன பையன் போருக்கு சென்றார் இறந்து போகிறார் தாயார் வருகிறார்கள் தாயார் வருகிறார்கள் வருகிற பொழுது பருதாவோடு புர்காவோடு வருகிறார்கள் நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு கஷ்டம்னு சொன்னா அந்த அம்மா சேலை எங்க போகுது அந்த அம்மா முக்காடு எங்க போகுது எதுக்குமே தெரியாது நான் ரோட்டுக்கு வந்துரும் இது நம்முடைய பெண்கள் ஏன் பக்கத்து வீட்டை திட்டுறதுக்கு வெளியே வந்தாலே எந்த கோலத்துல நம்ம திட்டுறோங்கிறதையே மறந்து யார் பாக்குறாங்கிறத மறந்து கண்ட மாதிரி பேசுகிற இந்த ஊர்ல இல்ல வெளியூர்ல கண்ட மாதிரி பேசுகிற பெண்கள் நிறைய பேர்கள் சமூகத்தில் இருக்கிற பொழுது நாம் கொஞ்சம் இந்த பெண்களை எண்ணி பார்க்கிறோம் புர்காவோடு வருகிறார்கள் சில சகாபாக்கள் பேசிக் கொண்டார்களாம் பிள்ளையை இழந்த அம்மா மாதிரி தெரியலையே அந்த பெண்மணி இதை கேட்ட உன்ன சொன்னாங்க என் பிள்ளையை இழக்கலாம் என் மானத்தை இழக்க நான் தயாராக இல்லை என் சரியத்தை இழக்க நான் தயாராக இல்லை என் பிள்ளையை ரஹ்மான் அறிவான் அதனால் நான் என் கவலையை நீக்கிக் கொண்டே இருந்தார்கள் இவர்கள் தான் வைடூரிய பெண்கள் மார்க்கம் எட்டாவது ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்துகிறது யாக்கூத் மாணிக்க இனத்தை சார்ந்த பெண்கள் இதுல எந்த இனம்னு நம்ம யோசிக்கணும் மாணிக்க இனத்தை சார்ந்த பெண்கள் இவர்கள் எப்படி இருப்பார்கள் லா தக்கூன் மக்கள் இன்திகாம் பழிவாங்கும் சிந்தனை அவர்களுக்கு அறவே இருக்காது என்ன கஷ்டம் கொடுத்தாலும் பழி வாங்க மாட்டாங்க மாமியாவ மருமதை எப்படிரா பழி வாங்குறது இந்த அம்மா இப்படி பேசிருச்சு ஒரு நாள் கொட்டி பார்த்து விடலாம் எந்த சிந்தனை இருக்காது சிந்தீரா கண் போக அடிக்கப்பட்டது ஆனால் அந்த சிந்தீரா ஒரு நாள் கூட உமர் அலி எதிராக துவா செய்த வரலாறு இல்லை இஸ்லாத்திற்கு முன்னால் உமர் அலி தான் அடித்தார்கள் ஆனால் அவர்கள் பழி வாங்கவில்லையே பழி வாங்கும் சிந்தனை இருக்காது துன்யாவின் மீது கவலை கொள்ள மாட்டார்கள் அந்த பெண்கள் துன்யா போச்சுன்னா போகட்டும் என்று விட்டு விடுவார்கள் ஹதீஜா அல்லா குத்தலா கோடீஸ்வரி ஹதீஜா கோடீஸ்வரி ஹதீஜா பெருமானாரை மணக்கிற பொழுது தோராயமாக ஐம்பது கோடிக்கு அதிபதி ஹதீஜா இருபத்தைந்து ஆண்டுகளில் போர்த்த போர்வை இல்லாமல் மாறிய ஹதீஜா ஐம்பது கோடியிலிருந்து தெரு கோடிக்கு வந்து போர்த்த போர்வை இல்லாமல் இருக்கிற பொழுது கூட இப்படி ஆகிவிட்டதே என்று கவலைப்படவில்லையே ஹதீஜா எனக்கு ஆகிரத்திலே உயர்ந்த மாளிகையை வைத்திருக்கிறான் என்ற நிம்மதியாக இருந்தார்களே இந்த பெண்கள் மாணிக்க பெண்கள் அடுத்து மூன்றாவது அடையாளம் தகுன் அபஹா இன்சானா அந்த மாணிக்க பெண்கள் உலகத்திற்கு முன்னுதாரணமாக இருப்பார்கள் இந்த புள்ள மாறி வாழணுங்க என்று உலகம் போற்றும் பெருமானாரே சொல்லுகிறார்கள் கமலவினர் ரிஜாலி கசீர் ஆண்களில் நிறைய பேர்கள் காமிலானவர்கள் இருக்கிறார்கள் பரிபூர்ணமானவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பெண்களில் யாரும் இல்லை நான்கு பேரை தவிர என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஹதீஜா பாத்திமா அசியா மரியம் என்றார்கள் இந்த நான்கு பேர்கள் தான் காமிலானவர்கள் பரிபூரணமானவர்கள் என்று பெருமானார் சனந்தா அலைஹி சொன்னார்களே இந்த இனத்தை சார்ந்த பெண்கள் யாக்கூத்தா மாணிக்க இனத்தை சார்ந்த பெண்கள் ஒன்பதாவதாக அறிமுகப்படுத்துகிறார்கள் புமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு ஒளிவ செல்லத்தினுடைய ஹதீசிலிருந்து எடுத்து தொகுக்கிறார்கள் மூன்றாவது பெண்கள் அல்மாஸ் கோமேதக பெண்கள் யார் அந்த பெண்கள் முதலாவது அடையாளம் லா தன்தவிரூன மினல்லாக இலவா அல்லாஹிடத்திலே கூட கூலியை எதிர்பார்க்க மாட்டார்கள் அல்லாட்ட கூட எனக்கு கூலி வேணாம்னு சொல்லிடுவாங்க ரபுலாலமீனே உன்னிடத்தில் நான் கூலியை ஒன்றும் எதிர்பார்க்கவில்லை என்னை படைத்தாய் வணங்குவதற்காக நான் வணங்குகிறேன் ராபிகத்துல் பசரியா எனக்கு சொர்க்கமும் வேண்டாம் நரகமும் வேண்டாம் நான் செய்கிற அமலுக்கு சொர்க்கமும் வேண்டாம் நரகமும் வேண்டாம் நீ பார்த்து நாடினால் உன் லிக்காவை கொடு நீ படைத்திருக்கிற படைப்பு சொர்க்கம் எதற்கு நான் ஒரு படைப்பு சொர்க்கம் ஒரு படைப்பு என்னை விட சொர்க்கம் உயர்ந்ததா வேண்டாம் நரகமும் ஒரு படைப்பு நானும் ஒரு படைப்பு அதனால் படைக்கப்பட்ட பொருள் எனக்கு வேண்டாம் படைத்தவனே நீதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிற பெண்கள் இருக்கிறார்களே இவர்கள் கோமேதக பெண்கள் அடுத்த அடையாளம் சொன்னார்கள் இந்த பெண்கள் இருக்கிறார்களே இந்த கோமேதக பெண்கள் இருக்கிறார்களே இவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் தக்கூனுமின் அகிலில் ஜன்ம சொர்க்கவாசி என்று சுபச்செய்தி சொல்லப்பட்டிருப்பார்கள் பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் சுபச்செய்தி சொல்லப்பட்டிருப்பார்கள் இவர்கள் கோமேதக பெண்கள் ஒரு பெண்மணி வருகிறார் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசியை பார்க்க வேண்டுமா இந்த பெண்ணை பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஆக நீக்குரோவாக ஆக கருப்பாக இருக்கிறார் சொர்க்கவாசியை பார்க்க வேண்டுமா இந்த பெண்ணை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல சஹாபாக்கள் எல்லாம் நபிய நாயகமே ஆக நீக்குரோவாக இருக்கிற பெண்ணுக்கு சொர்க்கத்தை சொல்லுகிறீர்களே என்ன காரணம் அந்த பெண்மணி வந்தாள் காக்காய் வலிப்புள்ள பெண்மணி எனக்கு காக்காய் வலிப்பு தீர வேண்டும் என்று சொன்னால் அம்மா உனக்கு சொர்க்கம் வேண்டுமா இந்த நோய் தீர வேண்டுமா என்றேன் நோயெல்லாம் தீர வேண்டாம் எனக்கு சொருக்க இருந்தா போதும் நாயகமே என்று சொல்லி தன்னுடைய நோயை ஏற்றுக்கொண்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னால் நபிய நாயகமே வலிப்பு ஏற்படுகிற பொழுது என் ஆடை மட்டும் அகலக்கூடாது நாயகமே என்னுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும் நாயகமே அதற்கு பொறுப்பேட்டால் இவ்வளவு சொர்க்காசி எல்லோரும் போருக்கு செல்லுகிற பொழுது உம்மு வரக்கா நாயகத்திடத்தில் போய் நபியே நாயகமே நானும் போருக்கு வர வேண்டும் என்று மட்டும் சொல்லவில்லை அதுக்கு சென்று ஷஹீதாக வேண்டும் பெருமனா செல்லல்லா அலைகிற நீ போருக்கெல்லாம் வர வேணாம் வீட்டிலே இரு ஷஹீதாக சொல்லிட்டாங்க ஊருக்குள்ள யாராவது ஷஹீதாக முடியுமா போருக்கு வர வேண்டாம் வீட்டு நெருங்கி ஷகீத் சகாபாக்கெல்லாம் உயிரோடு இருக்கும் போதே வா ஷஹீதாவை பார்த்துட்டு வரலாம்னு போவாங்களாம் உயிரோடு அந்த அம்மா இருக்கும் போதே போர்க்களத்தில் சாக போற அம்மாவை வா பார்த்துட்டு வரலாம் என்று சகாபாக்கள் சொல்லுவார்கள் கடைசியில் இவர்களுடைய காதிம்களை பணியாளர்களை அடித்து ஷஹீதாக்கினார்கள் வரலாறு சொல்கிறது இந்த பெண்மணிகள் இருக்கிறார்களே கோமேதக பெண்மணிகள் மூன்றாவது அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தான் பாதுகாப்பு தேடுவார்கள் நேரா போய் பால் கிதாப் போட மாட்டாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன பாடு மோறு இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது நேரா அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள் சைத்தானியத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிற பெண்மணிகள் பவள பெண்கள் இந்த பெண்மணிகள் கோமேதக பெண்மணிகள் பத்தாவதாக அஸ்அதே மர்ஆ அதிலும் குறிப்பாக ஜௌஹரா வைரப் பெண்மணிகள் வைர வகையைச் சார்ந்த பெண்மணிகள் இவர்களுக்கும் அடையாளம் மூன்று அதில் முதலாவதாக தசீதுல் ஐப்பத்தவல் ஹயா இப்பத்தையும் பேணுதல் பத்தினித்தனத்தையும் வெக்கத்தையும் அதிகமாக்கிக் கொள்வார்கள் இன்னைக்கு அது மட்டும் குறைஞ்சுக்கிட்டே வருது ரேஷனுக்கும் ஃபேஷனுக்கும் என்னடா வித்தியாசம் என்று கேட்டா அழகா நம்ம பையன் சொல்றான் ரேஷன்ல எடை குறையும் ஃபேஷன்ல ஓட குறையும் இந்த காலம் போக போக நமக்கு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கிராம பகுதிகள்ல ஒரு பெண்ணு வெளியே போறதா இருந்தா அப்படியே துப்பட்டியை புடிச்சு கார்ல பயங்கரமா போட்டு ஒரு போர்வையை போட்டு உள்ள வெக்கத்தோடு கூட்டிக் கொண்டு சென்ற காலம் எல்லாம் இன்றைக்கு மாறி போய் குதிரை வண்டியில போறதா இருந்தாலும் எல்லாம் சுத்தி மரப்பு கட்டி கூட்டி சென்ற காலம் எல்லாம் மாறி போய் இன்றைக்கு குதிரை வண்டிக்காரனா ஆட்டோக்காரனை உரைச்சிக்கிட்டே போற சூழல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இன்றைக்கு சமுதாயத்தினுடைய நிலை அவலங்கள் எந்த அளவிற்கு சென்று கொண்டிருக்கிறது வெட்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தலையில் சீலை போடுவதை இஸ்லாமிய பெண்மணிகள் கௌரவ குறைவாக நினைக்கிறார்களே வெக்கத்துக்கு சொந்தக்கார அந்த பாத்திமாவை பார்க்க வேண்டாமா எந்த அளவிற்கு அவர்கள் ஹயாவோடு வெக்கத்தோடு இருந்தார்கள் என் ஜனாசாவை பகலில் கொண்டு செல்ல வேண்டாம் இரவில் கொண்டு செல்லுங்கள் என்றார்கள் அரபு நாட்டுல ஜனாசா நம்மள மாதிரி மூடி வச்செல்லாம் கொண்டு போக முடியாது முதல் முதலிலே ஜனாசா மூடியோடு போறப்பட்டது பாத்திமா ரலி அல்லாவுக்கு மட்டும்தான் இப்ப இந்தியாவுல செய்யப்படக்கூடிய ஜனாதா இன்னைக்கும் அரபு உலகத்துல அந்த மாதிரி ஜனாதா இல்ல சும்மா ஒரு கட்டையை தூக்கிட்டு போவாங்க அதுல ஜனாதா இருக்கும் அப்ப பாத்திமா ரலி அல்லா அகரலி அல்லாவை பார்த்து சொல்கிறார்கள் அப்படி ஒரு பெட்டியை செய்தால் என்னுடைய பருமன் என்ன என்று மூடப்பட்டிருந்தாலும் கூட நான் குண்டாக இருக்கிறேனா உள்ளியாக இருக்கிறேனா என்று தெரிந்து கொள்வார்கள் அது கூட எனக்கு பிடிக்கவில்லை என்றார்கள் அதனால மூடி போட்டு கொண்டு போகப்பட்டது என்று வரலாறு சொல்கிறது நம்ம பெண்மணிகள் எப்படி இருக்க வேண்டும் அந்த புர்காவே புர்காவை பார்க்கறதுக்கு ஒரு அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் அயா உள்ள பெண்மணிகள் ஜௌஹரா வைரப் பெண்மணிகள் லா துன்ஃபிக்கு சாஅத்தஹா அந்த பெண்மணி தன்னுடைய நேரத்தை ஃபில் ஹவா காட்டிலே செலவழிக்க மாட்டாள் எந்த பேச்சாக இருந்தாலும் அர்த்தமுள்ள பேச்சை பேசுவார் இல்ல எதை பேச மாட்டார் இந்த பெண்மணிகள் இருக்கிறார்களே இவர்கள் வைர பெண்மணிகள் நம்ம பெண்மணிகள் அர்த்தமுள்ள பேச்சு என்றைக்காவது பேசியிருந்தா யோசித்து பார்க்கிறோம் கடைசியாக தஹ்ருபு அல் கலக்க மன மனகஷ்டமா உள்ள குழப்பமா அத்தனையும் தொழுகையை கொண்டு போராடுவார்கள் ஏதாவது கஷ்டம் வந்துவிட்டால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி காற்றடித்தாலும் மழை பொழிந்தாலும் இருளாக இருந்தாலும் சூழ்மேகமாக இருந்தாலும் பெருமானார் தொழுகையில் நிற்பார்கள் என்று இமாமுனா புகாரி சொல்வதைப் போல கஷ்டம் வந்துவிட்டால் தொழுகையிலே நின்று விடுவார்கள் சோதனை வந்துவிட்டால் தொழுகையிலே நின்று விடுவார்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் தொழுகையிலே நின்று விடுவார்கள் இந்த பெண்மணிகள் வைர பெண்மணிகள் இப்ப மார்க்கம் எந்த அளவிற்கு இஸ்லாமியர்களுக்கு உரிமையை வழங்கி இருக்கிறது நிறைய உரிமைகளை கொடுத்த மார்க்கம் ஒரு உரிமை வாழ் உரிமையில் ஒரு பெண்ணை மிக உயர்ந்தவளாக வைரமாக வைடூரியமாக சித்தரிக்கிற ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான் என்றால் அது மிக இல்லை இந்த பெண்கள் மார்க்கம் சொன்ன முறைப்படி நடந்து உயர்ந்தவர்களாக ஆக ரபுல் ஆலமீன் தௌஃபீக்கு செய்தருள்வானாக இன்றைய மசாயில் இன்றைக்கு வீடுகள் எல்லாம் கட்டப்படுகிற பொழுது இந்த இரட்டப்பலி கொடுக்கிறார்கள் அது இஸ்லாமியர்கள் நிறைய பேர் ஆட்டு அறுத்தபடி ரத்தப்படி கொடுக்குதல் இது சரியத்தில் இருக்கிறதா என்றால் அறவே கிடையாது இந்த ரத்தப்பலி அந்த பலி இந்த பலி இதெல்லாம் சரியத்தில் கிடையாது இதை போன்று இந்த பர்த்டே கொண்டாடுதல் இன்றைக்கு நம்ம நம்ம சமுதாயத்திலே அதிகமாக நிலவி வருகிற பிரச்சனைகளில் ஒன்று பெர்த்டே எல்லாம் கொண்டாடலாமா நேற்று கூட ஒருத்தர் கேட்டார் பெர்த்டே எல்லாம் கொண்டாடலாமா என்று கேட்கிறார் பெர்த்டே என்ற பழக்கம் எல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது அதைக்காக செலவழிக்கிற பணங்கள் அது வீணடிக்கப்படுகிற பணங்கள் அது கூடாது மூன்றாவதாக சில இடங்கள்ல அந்த ஆத்துல போகும்போது கூட காசை போட்டு போவான் இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது ஆத்துல போகும்போது அந்த இடத்துல காசை போட்டுட்டு போனாதான் அந்த பயணம் சீராக ஆகும் என்று சொல்லி சில பேர் காவிரி ஆத்துல கூட காசை போடுற ஆள் இருக்கிறது நம்ம சமுதாயத்தை சார்ந்த ஆளுகளே காவிரி ஆத்துல காசை போட்டுட்டு போகுது அப்படி போட்டுட்டு போலேன்னு சொன்னாக்கா போற வழியிலேயே சிக்கல் வந்துடலாம்னு ஒரு ஐதீகம் இது காசை வீணடிப்பது இப்படி வீணடிப்பது ஹராம் அதனால எந்த தேவைக்கு செலவழிக்க வேண்டுமோ அதற்கு செலவழிக்க வேண்டும் ஏழை பிச்சைக்கான உட்கார்ந்து அவனுக்கு காசு போட மாட்டான் போய் ஆத்திர காசை போடுறது இது அறவே கூடாது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மார்க்கம் சொன்ன முறைப்படி நடக்கிற தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் வழங்குவானாக வாஹுரு தாவானி அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم انا نسالك من النعمه تمامها ومن العصمه دوامها ومن الرحمة شمولها ومن العافية وصولها ومن العشر أدا ومن الأمر أسأدا ومن الإحسان يتم ومن الإنعام عما ومن الفضل أدبا ومن اللطف أقربا اللهم كلنا ولا تكن علينا اللهم اختم بالسعادة آجالنا وحقق بالزيادة أعمالنا واقرم بالعافية عدونا وعصالنا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحابه أجمعين والحمد لله رب العالمين العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم